تقواه وعن ويخبر عنهم أن تقواه خليل السر قالوا خليل مذللكم وقعوبكم وصية لطيفة في البيت الله عليكم أن تقواه رياء والدي والإمام عندك رياء تكون فريق அல்லாஹ் நல்லதானே இன்றைய நாள் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் எழுபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால் சுதந்திரத்தை பெற்று அந்த சுதந்திரத்தை பெற்ற தினத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய முன்னோர்களுடைய அர்ப்பணிப்புகளை தியாகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கி ஆக்குகின்றால் நமக்காக வேண்டி அர்ப்பணித்த அனைத்து நம்முடைய முன்னோர்கள் மீதும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய அனைத்து அர்ப்பணிப்புகளின் ஊடாக அல்லாஹ் நமக்கு பயிர்களை நமக்கு காட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாகவே குரானில் அல்லாஹ் இந்த விடயத்தை முன்னோர்களுடைய அர்ப்பணிப்பு முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் குறிப்பிட்டது குரானின் ஒரு மிக முக்கியமான அம்சம் நான் ஆரம்பமாக போதிய சூறாவுடைய ஆயத்தல் இருபத்தி ஒன்பதாவது சூறா சூரத்தில் அன்பகு அதனுடைய முதலாவது ஆயத்தையும் அதனுடைய கடைசி ஆயத்தையும் நான் இருபத்தி ஒன்பதாவது சூறா சூரத்தில் அன்பகு அறுபத்தி ஒன்பது ஆயத்திலே கொண்ட ஒரு சூறா இந்த சூறாவில் அல்லா சுகாந்தா சுருக்கமாக பல விடயங்களை அல்லா கொடுத்திருக்கிறார் இந்த சூறாவுடைய ஹைலைட் எடுத்து பார்த்தா முதலாவது அல்லாஹ் அலிஸ்லாம் அதே போல ஒரு விடயத்தை இந்த உலக வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான் என்று பொதுவாக எங்களுக்கு மனநிலை இருக்குது நான் சொல்லக்கூடியவன் நான் ஈமான் உள்ளவன் நான் நலவுகளை செய்கிறவன் அதனால எனக்கு சோதனை கஷ்டம் சிரமம் நடக்கக்கூடாது அப்படி நடக்கும் போது எங்களோட மனநிலை என்னென்றால் நான் இந்த தவறு செய்வேன் நாம் இந்த உலக வாழ்க்கையில் சோதிக்கப்படுறது எங்களோட தவறு பாவங்கள் காரணம் அல்ல அல்லது தவறுகள் பாவங்கள் மாத்திரம் அல்லது அது இந்த உலக வாழ்க்கையோடு இயக்கு அல்லா அப்படிதான் எங்களை படைக்கிறார் அல்லாஹ் அவ்வாறுதான் எங்களை படைக்கிறார் அதுக்கு பின்னால அந்த சூறாவில் ரெண்டு மூணு ஆயிரத்துக்கு கீழே ஒவன் ஜாகத فإنما يجاهد لنفسه فإن الله لغني عن العالمين இந்த உலக வாழ்க்கையில் யாரு முயற்சி செய்கிறார்கள் யார் ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள் எப்ப அவர் முஜாமதா செய்கிறார் எப்ப ஒரு நல்ல விடயத்தை அடைய வேண்டும் நலவுகளை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறவர் நாம யாரும் நினைக்க கூடாது நாங்க நல்லவர்களாக வாழ்றதுனால நாங்க நல்ல விடயங்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்யறதுனால அல்லாவுக்கு நாம் நலவுகளை அல்லாவுக்கு நாம் நலவை உண்டாக்குறோம் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையுடைய அனைத்து எஃபர்ட் அனைத்து முயற்சிகளும் அனைத்து ஆக்சன்ஸும் அனைத்து செயல்களும் எங்களுக்காக அதனுடைய நலன் அதனுடைய கை அது அனைத்தும் எங்களுக்கு எல்லா படைப்புகள் அனைத்தையும் இந்த உலக உண்மையிலே இந்த உலகத்துல இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்றது தான் உலகத்தில் எந்த படைப்பும் இண்டிபெண்டன்ட் அல்ல அல்லாஹ் மாத்திரம்தான் இண்டிபெண்டன்ட் அல்லா மாத்திரம் தான் அனைத்து படி ஹாலிக் மாத்திரம் தான் வரியாக இருக்கான் வலி என்றால் இண்டிபெண்டன்ஸ் யாரை பற்றியும் தேவையற்றவன் என்ன எந்த ஒரு படைப்பும் எந்த ஒரு விடயத்தில் இதுவும் தேவையற்றவனாக இருக்கிறான் சொல்லலாம் இந்த இண்டிபெண்டன்ஸி முக்கியமாக இந்த உலக வாழ்க்கைக்கு எங்களுக்கு மற்றவர்கள் தெரிஞ்சு இண்டிபெண்டன்ஸியா வாழ முடியாது தனி மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு குடும்பம் தேவை ஒரு ஆணுக்கு அவருக்கு திருமண வாழ்வு மனிதனுக்கா கணவன் மனைவி என்ற திருமண வாழ்வு தேவை இது அல்லாஹ் உண்டாக்க இருக்கக்கூடிய மொழி ஒரு அல்லாஹுடைய ஒரு நியமி ஆனால் இதுல மிக முக்கியமாக எங்களுடைய மனம் எங்களுடைய மனசுல எங்களுடைய சிந்தனையில எங்களோட மனதுடைய உணர்வுல நாங்க முயற்சிக்கும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிற நான் சொல்ல ஆரம்பத்துல அல்லாஹ் எங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா கஷ்ட கட்டமாக வளர வளர உள்ளத்தை அடைய அடைய எங்கள் உள்ளத்தில் ஒன்றை நாங்கள் இது எல்லாமே சென்றி மைண்டை நாங்கள் அல்லாஹ் மட்டும் விட்டோம் இதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்னன்னா எங்களை மைண்ட் எப்படி மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்தும் We need everything. We need everyone. But our mind must say, all these are temporary and only temporary. இந்த உலகத்துல அனைத்துமே ஒரு கட்டத்துல எங்களை கைவிட்டு ஒரு கட்டத்துல கைவிட்டும் அப்படிங்கிற கராத்துடைய நேரத்துல எல்லாரும் இருந்தாலும் சூழ் அவன் ஒன்றுமே செய்யலாம் அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஒரு நாட்டுக்கு தனியாக தனித்து இருக்க முடியாது ஒரு நாடு மற்ற நாடுடைய உதவி செய்வார் உலகத்துல எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் நாம் மற்றவர்களுடைய கோஆபரேஷன் மற்றவர்களுடைய உறவு தேவை என்ற சூறாவிகளா பல விடயங்கள் அதில் கொண்டுதான் அல்லாஹ் மட்டும்தான் வழியாக அன்புக்குரிய சகோதரத்தை எல்லாம் நிலையாங்க இன்னொரு விடயம் தான் இந்த சூறாவிதெல்லாம் முன்னோர்கள் இவாஹிம் அழித்தலாம் லூ அழித்தலாம் ஆத்தமு ஆத்தமு இவர்களுடைய நிகழ்வுகளை இவர்களுக்கு நடந்த விடயத்தை எல்லாம் இவர்களுக்கு நடந்த விடயத்தை எல்லாம் குறிப்பிடுகிறார் முன்னோர்கள் யார் நல்லவர்களாக இருந்தாங்களோ அவங்க பெற்றுக்கொண்ட உண்மை என்ன அதுல இருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் என்ன அதே போல அவர்கள் யாரு நன்றி கெட்டவர்களா மோசமாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நடந்தது என்ன அல்லாஹ் இந்த சூறாவிலே தான் சொல்றேன் பூமியில போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்து பாருங்க அல்லாஹ் எப்படி ஒரு படைப்பு அழிஞ்சு அதுக்கு பிறகு இன்னொரு படைப்பு அல்லாஹ் எப்படி படைஞ்சிருக்காங்க ஒரு சமூகம் அப்படி அழிந்து அதற்கு பின்னால் அல்லா எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி இவ்வாறு அல்லாஹ் அந்த சூறாவில் அன்புக்குரிய சமூகத்திலே அல்லாஹ் நல்லதார்களே இறுதியாக இந்த சூறாவுடைய கடைசி அல்லா சொல்றான் யாரு எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாவுக்காக வேண்டி யாரு முயற்சி செய்யலாம் அல்லாவுடைய விடயத்தில் அல்லாவுடைய விடயத்தில் நாங்கள் முயற்சி செய்வதெல்லாம் வேற யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல வேற யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல அல்லாவுக்காக வேண்டி யாரும் முஜாகரா அவர்களுக்கு பல வழிகளை நான் பல வழிகள் சில கட்டங்கள்ல எங்களுக்கு நிகழும் என்னன்னா எங்களை மனநிலையில என்னப்பா நான் செய்யறது இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நிராசையாக நிராசையாக ஒரு விடயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட தாயை விட அல்வா உங்கள் மீது இறக்கம் வைத்திருக்கா சில கட்டங்கள்ல எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது டோன்ட் லூஸ் ஹோப் நிராசையா தைரியமாக இருங்க ஏனென்றால் ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க அப்படியான ஒரு கதை என்ன கேள்வியா நான் அல்லாஹத்துல கேட்டா அல்லா என்னைய படைச்சா எங்களை படைச்சு நாங்க கேட்டா அல்லா எல்லாம் படைச்சா அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லா அல்லாஹுடைய நாட்டத்தில் எங்களுக்கு லிமிடேஷன் இருக்குது அப்ப ரொம்ப அல்லா எங்களை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து அவன் எங்களை சோதிக்கும் போது Be, be, remember and tell yourself every time that He is with me, our denominator. யார் இல்லாட்டிலும் அல்லா என்னோட இருக்கிறார் ரைட் தவறு நடந்துச்சு உங்களால பாவம் நடந்துச்சு வாழ்ந்தர்களை பார்த்து நான் சொல்றேன் யூ டோன்ட் லூஸ் ஹோம் குரான்ல ஒரு பக்கம் சொல்றது பாவத்துக்கு தண்டனை பாவத்துக்கு இது ஆனா குரானுடைய மறுபக்கம் என்ன சொல்லுதுன்னா பாவம் செய்த லா தப்ரசூமி ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ நீங்க உங்களால பாவம் நடந்துச்சா தவறு நடந்துச்சா நிராசை அடையாதீங்க அல்லாஹ் உங்கள பாவத்தை மன்னிப்பான் எதை இல்ல எப்ப இல்ல உங்கள்ட்ட சிரிச்சு அதுல இருந்து வெளிவரத்துக்கு நீங்க முயற்சி செஞ்சா அவன் மன்னிப்பான் உங்களுக்கு ஹோம் அல்லாதான் எந்த ஒரு சத்திரையும் இந்த தைரியம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நமக்கு உலகத்துல நாட்டுல என்ன நிலவு வந்தா கோவிட் நைன்டீன் வந்துச்சு சில சில கட்டங்கள் யோசிக்கும் என்னப்பா கடந்து வரலையா கடந்த மூணு வருஷம் கடந்து அம்மா எங்களை வீட்டுக்கு வெற்றி தோல்வியை விட கையில இல்லை வெற்றி கூறிய காலத்தில் எங்களோட கடமை என்னன்னா நாங்கள் எத்தனையோ கால்நடைகள் அந்த கால்நடைக்கு எங்களை போல புத்தி இல்லை எங்களை போல சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லை எல்லா சக்தியும் இருக்காதா அது அதனுடைய சுமந்து கொண்டிருக்கிறதா அல்லாஹ் போகா அல்லாதான் அந்த கால்நடைகளுக்கு உணவளிக்கிறான் உங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அம்மா உங்களோட தொழிலோ உங்களோட வியாபாரம் வந்து உங்களுக்கு உணவளிக்கிறது அம்மா அது உங்களோட எஃபர்ட் அது உங்களோட முயற்சி அன்புக்குரிய சகோதரர்களே அம்மாவின் நல்லதார்களே இந்த நாளில் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னால் இந்த ஒளியத்தை நான் ஞாபகப்படுத்தவில்லை இருபத்தி ஒன்பது வருடத்துக்கு பின்னால் நாம் ஒரு சுதந்திர தினத்தை ஞாபகப்படுத்த நாம் ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் உண்மையிலே இண்டிபெண்டன்ஸ் அடைந்திருக்கிறேன் நான் அல்ல நான் என்னுடைய நிலம் என்ன நான் இந்த உலகத்துடைய மோகத்தில் அட்டாச் ஆக இருக்கிறேனா அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன் என் அட்டாச்மெண்ட் எவ்வளவு இருக்கு உலகத்தோட மனதில் மனிதன் அடிப்படையில் எங்களுக்கு தேவைகள் உணர்வு இருக்குது ஆனால் எங்களை மைண்டும் எங்களை ஆர்வம் எந்த அளவுக்கு அதுல இது அதுல தொடர்பா அதுல ஊர் இருக்கு அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே நல்லதற்கு இந்த உலகம் என்பது இந்த உலகத்தை எல்லாம் உங்களுக்கு அமானிதமாக பேர்ல இருக்கிற உங்களோட பேர்ல இருக்கிற வாகனமும் அது டெம்பரரி ஓனர்ஷிப் அது டெம்பரரி ஓனர்ஷிப் ஏன் நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை உங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு நோய் வந்தா நீங்க சொந்தம் இல்லை you should be able to treat your sickness no it is not in your hand it is in Allah everything belongs அனைத்துமே அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தலைவராக நாம் என்னத்தை முயற்சி கொள்ளும் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்த இந்த உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்தை அனைத்தை எங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சமூகத்துக்கு எப்படி பாதுகாத்து கொடுத்தார் நல்ல முறையில பராமரித்து கொடுத்தார் இந்த பள்ளியில சப்சிஸ்மா இருக்கா என்ன பள்ளி யாராவது சொன்னால் நல்ல பள்ளியில ஓடலா அவர்களால் பள்ளியில கேட்கிறா சத்தியாக அதே போலதான் இந்த உலகம் இந்த உலகம் யாரு வந்து போனாலும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பெரிய பலமானவங்க எத்தனையோ அவங்க யாரும் எதையும் அவங்க தான் அவங்க தான் எல்லாம் நீங்க என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்னத்தை செஞ்சுட்டு போறேன் என்னத்தை விட்டுட்டு போறேன் என்னுடைய சமூகத்துக்கு நான் என்னத்தை செஞ்சுட்டு போறேன் என்னுடைய நாட்டுக்கு நான் என்னத்தை செஞ்சுட்டு போறேன் அன்புக்குரிய சமூகத்திலே நாங்கள் எப்பயும் இந்த சிந்தனை உருவாக்குகிறேன் சம்பந்தமாக சில நேரங்கள்ல நாங்க எங்களை சில விஷயங்களுக்கு மார்க்கத்தில் அது தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வெரி பர்சன் ஆன்மீக ரீதியாக ஒருத்தர் அல்லாஹுடைய நேரம் அதற்கு வெரி பர்சன் மார்க்கம் என்பது ஒரு சிம்பிளான கம்ப்ளிகேட் பாரமாகாது பாரம் இந்த அல்லாவே எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டிய பேசிக்கான விஷயம் முதலாவது அல்லாஹுடைய விடயத்தை ஈமான் உறுதியாக இளம் வாலிபர்கள் ஈமான் அல்லாஹ் நான் ஆரம்பம் சொன்னது அவன் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் ஏன் அவனிடத்தில் வந்தோம் அவனிடத்துல போகிறோம் அது ஐந்து நேரம் ஐந்து நேரம் ஐந்து நேரம் இதை நான் பேசியேன் மூணாவது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா எந்த விடயத்தை தடுத்திருக்காமோ ராம் செய்ய வானம் சீர்கழிக்கக்கூடியவர்கள் எங்களால் மற்றவர்களுக்கு நாம் உண்டாகக்கூடாது எங்களால் மற்றவர்களுக்கு நலவு அது முஸ்லிமும் மனிதர்கள் முஸ்லிமும் இவ்வளவுதான் எல்லா வந்த எல்லா விடயங்களும் வரும் நீங்க யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க உங்களால நலவு செய்யணுமே நலவு செய்யுங்க அப்படிலாட்டி அமைதியா அது வார்த்தையினால தான் ஹரிசுல் மின் லிசானிக்கு வயது உங்கள் உறுப்புகளாலே அல்லது உங்களோட நாவால அதே போல் ஹராம் என்று சொல்லலாம் அது ஹராம் ஹலால் என்றது நீங்க ஹராம் ஹலால் எடுத்து சுகர் இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல கல்வெடுத்தான் கை வெட்டுற தினா செஞ்சான் கல் அடிக்கிற இதெல்லாம் எங்களை வேலை ஏன் அந்த விஷயங்கள்லாம் அப்படி விடுவிக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நேரடியாகவே நம்முடைய இந்த வாழ்க்கை இந்த காலத்தை நாம் உங்களுக்கும் இந்த நாலு பேர் விஷயத்துல நீங்க கண்ணத்தை காண்க அதுவும் ரெண்டு உங்களுக்கும் முயற்சி முயற்சி உங்களை முயற்சி சோம்பேறியாக ஒரு சமூகமாக இருக்கலாம் முயற்சி செய்யுங்க குரான் குரத்து ஜும்மா பத்தி ஜும்மா முடிஞ்சா فَلْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ இந்த நம்முடைய சமூகம் இந்த தெரியும் எங்களுக்கு போய் பாருங்க கோப்ப மக்கள் உள்ளத்துல எதிர்பார்ப்பு அல்லாஹின் மீது நம்பிக்கை முயற்சி செய்யுங்க அவருக்காகவே முயற்சி செய்து அவனுடைய இதாயத்தை பெற்ற அவன் பொருளுக்கு கூட்டத்தில் நம் அனைவரையும் அவங்களுடைய பாதையும் அளவிற்கு நமக்கு எய்தை அனைவரும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அவருடைய வாழ்க்கையின் சிறப்பாக வயாக நம்முடைய மூதாதைகள் அனைவரையும் நீ கொண்டு வைக்கிறாயாக எனவே இதை கொண்டு கொள்வாயாக எல்லாம் நன்மையும் எங்களுடைய எதிர்கால சமூகத்திற்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக சரத்து ஜாரியாக்களை உருவாக்கக்கூடியவர்களாக எல்லாம் நன்மையை ஆக்கியிருப்பாயாக